திருச்சிற்றம்பலம் இணங்கிலாயீசன் நேசத்து இருந்த சித்தத்தினேற்கு மணங்கொள் சீர்த்தில்லை வாணன் மண அடியார்கள் வன்மை குணங்களை கூறாவீரில் கோரை வாய்ப்பீரர் பிண்ட பிணங்களை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே எட்டுருவிரவி என்னை ஆண்டவன் மீண்டு சோதி விட்டு டிலங்கலங்கள் தில்லை வேந்தனை சேர்ந்தீலாத தொட்டரை தூத்த வார்த்தை தோழும் பறை பிழம்பு பேசும் பிட்டரை கண்ணா கண்வாய் பேசாத பேகளோடே அருள் திரள் செம்பொன் சோதி அம்பலத்தாடுகின்ற இருள் திரள் கண்டது எம்மான் இன்பரு கண்பு செய்ய அரட்டரை அரட்டு பேசோ அழுக்கரை கழுக்களாய பிறட்டரை காண்டா கண்வாய் பேசாது அப்பெய்களோடே துணுக்கென அயனும் மாலும் தொடர் வரும் சுடராயிப்பால் அணுக்கரு கணிய செம்பொன் அம்பலத்தாடிக்கு அல்ல சிணுக்கரை செத்தர் கொத்தை சிதம்பரை சீத்தை ஊத்தை பிணுக்கரை காணா கண்வாய் பேசாத பேகளோடே திசைக்குமி குலவு சீர்த்தி தில்லை கூத்துகந்து தீய நசிக்க வெண்ணீரது ஆடு நமர்களை நணுகனாய்கள் அசிக்க ஆரியங்கள் போதும் ஆதரை பேதவாத பிசுக்கரை காணா கண்வாய் பேசாத பெய்களோடே ஆடரவு ஆட ஆடும் அம்பலத்தமிர்தே என்னும் சேடர் சேவடிகள் சூட திருவிழாவுருவினாரை சாடரை சாட்கை மூட சழக்கரை பிழக்க பிட்க பேடரை கணா கண்பாய் பேசாது அப்பேகளோடே உருக்கியன்னுள்ள துள்ளே உகூரலந்தேரல் மாறா திருக்குறிப்பருளூ தில்லை செல்வன் பார் செல்லோ செல்வில் அருக்கரை அள்ளல்வாய கள்ளறை அவியாபாவ பெருக்கரை காணா கண்வாய் பேசாது அப்பேகளோடே செக்கரோத்திரவி நூரா இரத்திரளொப்பாம் தில்லை சொக்கரம்பலவரென்னும் சுருதியை கருத மாட்ட எக்கரை குண்ட மிண்ட எத் தரை போத்தராதீ பொக்கரை காணா கண்பாய் பேசாது அப்பைகளோடே எச்சனை தலையை கொண்டு செண்டடி திடபம் ஏறி அச்சம் கொண்டமரர் ஓட நின்ற அம்பலவர் கல்லா கச்ச கச்சரை கல்ல பொல்லா கயவரை பசுநூல் கற்கும் பிச்சரை காணா கண்வாய் பேசா பேகளோடே விண்ணவர் கூட கோடி மிடை தொழிற் மணிகள் வீசும் அண்ணலம்பலவன் கொற்ற அரசனுக்காசை இல்லா தென்னரை தெருளா உள்ளத்து இருளறை திட்டை முட்டை பெண்ணரை கணா கண்வாய் பேசாது அப்பேகளோடே சிறப்புடையடியார்த்தில்லை செம்பொ நம்பலவர்க்கு ஆளாம் உறப்புடையடியார் கீழ் கீழ் உரைப்பர் சேவடி நீராடார் இறப்பொடு பிறப்பேனோக்கே இனியராய் மீண்டும் மீண்டும் பிறப்பரை காணா கண்வாய் பேசாத பேய்களோடே சிற்சபை சுவாமி ஆனந்த நடராஜர் அம்பிகை சிவகாம சுந்தரி மூலஸ்தானம் ஸ்ரீமூலநாதர் அம்பிகை உமா பார்வதி திருச்சிற்றம்பலம்